ष्टोवता एतस्यां प्रतिवसन्त्येताभ्यस्तनमो नमो दक्षिणायै धिषेयाश्च दोवता एतस्यां प्रतिवसन्धेताभ्यस्तनमो नमः प्रतीस्यै धिषेयाश्च देवता एतस्यां नमो वान्तराविषेयाश्च देवता एतस्यां प्रतिवसन्तेताभ्यष्टनमो नमो गङ्गायमुनयोर्मध्ये ये वसन्ति तेने प्रसन्नात्मानश्च ङ्गीरितं वर्धयन्ति नमो गङ्गायमुनयोर्मुनि नमो नमो गङ्गायमुनयोः नमः நகர் யாழினரொரு பால் இருக்கொடு தோற்றிரம் இயம்பினரொரு பால் தொன்னிய பிள்ளை மலர் கையினரொரு பால் தொழுகையரழுகையர் புகழ்கையரொரு பால் சென்னையில் அஞ்சாதி குப்பினரோரு பால் திருத்தரும் துளையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் பூரியும் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே கலை தந்தை குரு ஆகியோரை வணங்கிக் கொண்டு ஞானத்திற்கு தகுதியான நிலையில் அமர்ந்து கொள்வோம் ஆழ்ந்து சுவாசித்தல் அச்சன் தலையிலிருந்து உள்ளம் கால்கள் வரை உறுப்புகளை தளர்த்துதல் இணைப்பின்றி கையின்றி தளர்த்துதல் சுவாசத்தை கவனித்தல் மனதின் அமைதியை உணர்தல் இவற்றை முறையை நிறைவேற்றுவோமாக உயிர்களாகிய நமக்கு தற்காலிகமாக மனித உடல் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறது மனித உடலில் வாழ்வதன் நோக்கம் இறைவனை சார்ந்திருந்து அறத்தை பேரன்புடன் கடைபிடிப்பதற்காகவும் தன்னுணர்விலிருந்து முற்றிலும் விடுபட்டு பேருணர்வாக நம்மை உணர்வதும் உணர்வதுமே ஆகும் இறைவனை சார்ந்திருந்து அறச்செயல்களை பேரன்புடன் கடைபிடிப்பதும் மெய்யுணர்வை உணர்ந்து பிறவி சுழலிலிருந்து ஈடுபடுவதும் நமது குறிக்கோள் யான் எனது என் செருக்கருப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் அனுரையும் தெய்வத்துள் வைத்த ஐயத்துள் வாழ்வாங்கு வாழ்வதும் யான் எனது எனும் செருக்கை அறுப்பதுமே நமது குறிக்கோள் நிலையற்ற பொருள்களையும் இன்பங்களையும் தீப்பது நமது முடிந்த குறிக்கோள் அல்ல பொருள் வாழ்க்கைக்கு தேவையாயினும் பொருளே வாழ்க்கையின் குறிக்கோள் அல்ல அறமும் வீடு பேருமே நமது குறிக்கோள் ஈதல் அறம் தீவினையின்றி ஈட்டல் பொருள் காதலர் இருவர் கருத்தொருமிக்கு ஆதரவு பட்டது இன்பம் பரனை இணைந்து இம்மூன்றும் விட்டதே வேண்டும் இம்மூன்றும் விட்டதே தேர்ந்த வேண்டும் அறங்களில் ஒன்று இறைவனை புறத்திலும் அகத்திலும் வழிபடுவதாகும் ஈஸ்வர ஆராதனம் உத்தமமான கருத்து இறைவன் அருவமாக தூய உணர்வாக எங்கும் நீக்கமல நிறைந்திருந்த போதிலும் நமது மனதின் பக்குவத்திற்காக அவரை ஒரு ரூபத்திலே எழுந்தருளச் செய்து மனப்பக்குவத்தின் பொறுத்து அவரை ஆராதிக்கிறோம் பூஜை செய்கிறோம் ஞானங்களுள் ஒரு வகை முதல் படிகளுள் மானசத்து மிக புனிதம் வாய்ந்த இமயமலை கங்கை நதிக்கரையில் உத்தமமான ஆசிரமத்தை மகாத்மாவின் அதிஷ்டானத்தில் ஹைமவதி சமேத கங்காதேஸ்வரருடைய சன்னிதி மனதில் இறைவனுக்கு இஷ்டமூர்த்திக்கு வழிபாடு செய்வதாக பாவித்துக் கொள்வோம் ஆராதயாமி மணிசன்னிதமாத்மலீயம் मायापुरी हृदयपङ्कजसन्निविष्टम् कमली विमलचित्तजलाभिषेकैः नित्यं समाधिकुसुमैः पुनर्भवाय உள்ளத்தினுள் இஷ்டமூர்த்தியை அவரவர்களுக்குரிய இஷ்டமூர்த்தியை எழுந்தருளச் செய்து கொள்வோமாக அல்லது இஷ்டமூர்த்தியானது இல்லை கரையில் சிறந்ததொரு பீகத்தில் எழுந்தருள் இருப்பதாக கற்பனை செய்து கொள்வோமா பக்தியுடன் மலர்களால் கிருஷ்ணமூர்த்தியின் திருவடிகளை வணங்குகிறேன் வணங்குவோமா எளிய நெய்வேத்தியத்தை கிருஷ்ணமூர்த்திக்கு சமர்ப்பணம் செய்வதாக பாவிப்போம் கிருஷ்ணமூர்த்திக்கு பழங்களை எளிமையான வழிபாடு இஷ்டமூர்த்தி திருவுருவத்தை திரு முடியிலிருந்து திருவடி வரை திருவடியிலிருந்து திருமுடி வரை கண்களில காண்கிறேன் விழுந்து வணங்குகிறது புகழ் பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளாகிய ஸ்தோத்திரங்களால் போற்றுவோம் உயிராகிய எனக்கு மனித உடலை வழங்கி அருள் புரிந்துள்ளார் இம்மனித உடலை நன்கு பயன்படுத்த அருள் புரிவாயா உன்னையே சார்ந்திருந்து வையத்துள் வாழ்வாங்கு நான் என்றென்றும் எனக்கு உற்ற துணையாயிருந்து மனித வாழ்வின் குறிக்கோளை செய்வதற்கு பேரருள் புரிவாயாக अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणम् अस्ति तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष मनीश्वर रक्ष रक्ष जनार्दन இன்பத்தின் பொருட்டு நான் எதையும் சார்ந்திருக்க போவதில்லை பொன்னையோ பொருளையோ உறவுகளையோ நிறைவான இன்பத்திற்கு நான் சார்ந்திருக்க இயல இன்பமே வடிவான அருளே வடிவான உண்மையே என்றும் முழுமையான இன்பத்தின் பொருட்டு சார்ந்திருக்கிறேன் என்றென்றும் உன்னையே சார்ந்திருந்து உயர்ந்த இன்பத்தை உணர அருள் புரிவாயாக நிஜகமே போய் நினைவே சுகம் அன்பே மஞ்சனடி எழுதி கொள்ள வாராய் பராபரி மலர் ஏகினா மானடி சேர்ந்தார் இளமிசை மீது வாழ் உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் வெள்ளர் புராணார்க்கு வாய் கோபுர வாசல் வெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் வெள்ளத்துடனேந்தும் ஆடா நம்புகிறார் மனச பூஜை மனதை தூய்மைப்படுத்தும் மனதை ஒருமுகப்படுத்தும் पृथ्वी शांति अंतरिक्ष शांति यो शांति शांति अवांतर दिशा शांति अग्निशांति वायुशांति शांति चंद्रमा शांति नक्षत्राणि शान्तिः आप शान्तिः ओषधयः शान्तिः वनस्पतयः शान्तिः गौ शान्तिः अप्या शान्तिः अश्वशान्तिः पुरुषशान्तिः ब्रह्मशान्तिः ब्राह्मण शांति शांति शांति शांति शांति सर्वशान्तिः सर्वत्र शांति सर्वेषां शान्तिः